முற்றத்தை விட்டவர் தாளப்பேரியர் என்று உந்தீபர் தவத்தில் தலைவர் என்று உந்தீபர் அதுவும் பெண்கள் விளையாட்டாதான் சின்ன பிள்ளைகள் வச்சுக்கிட்டு சித்தாந்தத்தையே பெண்கள் விளையாட்டா பாடிட்டாங்களே ஞான மார்க்கத்தில் பேரித்து நம்மை வளர்த்தெடுத்த தன் பாதத்திரம்பாடி ஆடேலோர் என்பாவாய் இப்படி எல்லாம் எங்கேயோ இருந்த என்னை எப்படியோ கொண்டு வந்து எதற்கெல்லாம் ஆளாக்கி இப்படி கொண்டு வந்தியப்பா நீதான் அல்லவா என்று சொல்லி ரொம்ப அருமை இதெல்லாம் இந்த பேதித்து நம்ம எடுத்தேங்கிற ஒரு பகுதியை மட்டும் எடுத்துக்கிட்டு எவ்வளவோ திரைப்படத்துல அஞ்சு மணி நேரம் இல்லை எட்டு மணி நேரம் ஓட்டலாமே ஒரு கால் எம்பெருமான் என்றே வாய்வோவாள் சீரொரு சிசியுண்டே நம்பெருமான் சீரொரு கால் வாயோவால் சித்தம் கலிகூற நீரொரு கால் ஓவா நெடுந்தாரை கண்பணிப்ப பாரொரு கால் வந்தனையால் தான் பணியாள் பேரறையற்கு இங்கனே பித்தொருவராமாறும் ஆரொருவர் இவ்வண்ணம் ஆட்கொள்ளும் இத்தகதால் வாருருவ முளையீர் வாயார நாம் பாடி ஏறுருவப்பூம் புனல் வாய்ந்து ஆடேலோர் எம்பவாய் இது ஒரு பெண்ணுடைய அந்த நிலை இதுவும் பேரித்து நம்மை வளர்த்தெடுத்ததுதான் பேரித்தது எப்படி சாதாரண உலகியல் உணர்வுடையவளா இருந்த பெண் அருளியலை காட்டி அருளியல் உணர்வுக்கு அப்படியே அழைத்து வந்தாராம் எப்படி எல்லாம் செய்திருக்க அந்த பெண்ணு ஓர் ஒரு கால் ஒரு ஒரு கால்னா அப்படி நினைச்சு நினைச்சு நினைச்சு ஒரு சுருக்கம் செய்யறது பேசாமல் இருந்தது அப்புறம் ஒரு அஞ்சு நிமிஷம் ஏழு நிமிஷம் நினைச்சு அப்புறம் நினைக்கிறது அப்படி ஓரொருகால் எம்பெருமான் என்றே நம்பெருமான் சீரொருகால் வாயோவாள் பொருள் சொல்லணும்ல ஏதேனும் ஒண்ணு சின்ன பிள்ளைய கேட்டதுன்னா இதுல வந்து ஒரு தரம் சொல்லணும் ரெண்டு தரம் சொல்லணும் விட்டுடும் சில இடத்துல அரிச்சு விடும் சீரொருகால் வாயோவாள் ஒரு சமயத்தில் என்ன வேணும்னா பெருமான்னு அப்படி இருக்கணுமா என்ன செய்யறாரு தெரியுமா எத்தனை ஆன்மாக்களை என்னென்னவெல்லாம் செய்யறாரு அப்படின்னு கொஞ்சம் நேரம் பொறுத்து அவன் பேச்ச கேட்டாமா ஆமா இதே வாயுவாயாம சொல்லிட்டு அப்படின்னு சொல்றாங்க அந்த அளவு சொல்லலாம் நீரொருகால் வாயோவால் சொல்லும் போது சித்தம் கழிகூற மனமு வந்து தன்னை ஆக்கணும் அப்படியே சொல்றேன் சிந்தை மகிழ சிவபுராணம் தன்னை முன்ன சித்தமெல்லாம் மகிழ்ச்சிப்பட சொல்லணும் அப்படி சொல்லலாம் சித்தம் கழிகூற இப்படி அந்த பெருமானை பத்தி சொல்ல சொல்ல சொல்ல சொல்லும் போது திருவள்ளுவர் அன்பிற்கு முன்போ அடைக்கும் தான் இல்ல ஆர்வலர் புங்கன் நீர் பூசல் தரும் இந்த உள்ளத்தில் இருக்கிற அன்பு மிக மிக மிக கண்ண தண்ணி தார் தாரையா வலியும் அதனால அந்த எம்பெருமான் நம்பெருமான் எம்பெருமான் நம்பெருமான் என்று சொல்லி சொல்லுகிறவள் சொல்ல நீர் ஒரு கால் ஓவா கண்ண தண்ணி அது பாட்டுக்கு வலியும் நெடுந்தாரை நெடுந்தாரைன்னா இங்க இருந்து பிடிச்ச தண்ணி இப்படி வந்து பாயில ஒரு சொட்டு உளுந்து இங்க ஒன்று இஞ்சில உளுந்து வயிற்றுல உளுந்து இப்படி போயிட்டு நீரொருகால் வாயோவா நெடுந்தாரை கண்பணித்த அப்புறம் என்ன ஆச்சுன்னா அதே நினைவாய்த்தாரு பாரொருகால் வந்தனையால் விண்ணோரைத்தான் பணியால் யாரும் இல்லாத நேரத்தில் இருந்தா இதுன்னு எல்லாம் பிட்டு பிடிச்சு பிடிச்சு சொல்லுவாங்க இல்லாமத்துல பாவொரு கால் வந்தனையால் அந்த பெருமான் நினைச்சு அப்படியே வணங்குறான் பெருமானி உன்னுடைய திருவடிக்கு வணக்கம்ப்பா கரங்குவிவார் உள் மகிழும் கொகுன்கடல்கள் வெல்க இறங்குவிவார் ஓம்புவிக்கும் தீரோன் கடல் வெல்க என்று இப்படி கால் வந்தனையால் தரையிலேயே படுத்து வணங்குறாளாம் விண்ணோரைத்தான் பணியால் ஆனா சிவபெருமானை தவிர மூச்சு பரிமன் கொள்ளேன் புரந்தரன் மாலையன் வாழ்வு குடிகளினும் அல்லேன் எனது அடியாருடன் நரகம் புயினும் எல்லேன் பிரதெய்வம் என்ன நரகத்திலேயே கொஞ்சம் போறேன்னு சொன்னா கூட உன்னை தவிர நான் வேற யாரும் நினைக்க மாட்டேன் உன்னை அல்லாது எங்கள் உத்தமணி எங்க இருக்குது எங்க இருக்குது திருவாசல எந்த பகுதி திருச்சதகம் இத்தொருவராமாறும் அப்ப ஏனைய தெய்வங்களை வணங்க மாட்டால் நம்முடைய பெருமானையே வணங்குவாள் இப்படி பேரறையற்கு நம்முடைய சிவபெருமானுக்கு இங்க நீ பித்தொருவராமாறும் என்னப்போ அதே பிட்டாயிட்டுது இட்லி சாப்பிட கூப்பிட்டா வேணாங்கிறா காற்று வேணாங்கிறா பின்னா அதே சொல்லி சொல்லிட்டு இருக்கிறா இப்படி பித்தொருவராமாறும் ஆரொருவர் இவ்வண்ணம் ஆட்கொள்ளும் வித்தகர்தாள் இப்படி ஒவ்வொரு ஆன்மாவை எந்த பெருமான் தான் இப்படி ஆட்கொள்ளும் பெரிய செய்தார் இருக்கேப்பா இந்த பெண் நிலைமையும் தெரியல இவரை ஆட்கொள்ளுகின்ற அந்த ஆண்டனுடைய விசித்திரமும் தெரியல வாருருவப்பூன் முலையீர் வாயார நாம் பாடி அதனால இப்படியெல்லாம் இருக்கின்ற ஒரு அன்பர்களையும் இப்படி அன்பராக்குகின்ற அந்த ஆண்டவனுடைய புகழையும் ரெண்டையும் சேர்த்து வாயார நாம் ஏர் உருவ பூம்புணல் பாய்ந்து ஆடேரோ எம்பவாயி ஏர் உருவம் ஏர் உருவம் என்ன அர்த்தம் கேட்டா நல்ல எழுச்சி மிக்க வடிவம் ஒரு குளம்னா அதை பார்த்துட்டோம்னா அங்கேயே நிக்கலாம்னு தோணுதியா அப்படின்ட்டு வெளியில வர மனசு வரல அவ்வளவு அழகான குளம் அந்த ஏர் உருவ பூம்புணல் வாய்ந்து ஆடேலோ எம்பாவாயி இது அருமையான எல்லாமே ஒவ்வொரு அருமையான பாட்டு தான் சரிங்களா அருமையான பாட்டு இந்த மேகம் என்ன சொல்லுதான் நினைந்து முன்னி இனி மழை பெய்யணும் மக்கள் எல்லாம் நன்றாக இருக்கு நினைத்துதான் அதனால கடலை சுருக்கி கடல் நீரை போய் அப்படியே எடுத்து முகந்ததாம் எது இந்த வெண்மையான மேகங்கள் கடல் நீரை முகந்து எடுத்துக்கொண்டு என்று சொன்னார் நம்ம இப்ப ஆவியாக மாறிங்கிற அவங்க முகந்து கொண்டுன்னு சொன்னாங்க அல்ல முகந்து முன்னி கடலை சுருக்கி எழுந்து பாருங்க இறங்கும் போது அந்த மேகம் வெள்ள இருந்துதான் இந்த தண்ணீர் அப்படியே தான் எடுத்துக்கிட்ட உடனே மேகமெல்லாம் கண்ணங்கரையன்னு இருந்துதான் இந்த கண்ணங்கரையன்னு எது போல என்னாரு உடையாள் என்ன திகழ்ந்து உடையாள்னா நம்ம எல்லாம் அடிமையாக உடையாள் நம்ம எல்லாம் மக்களாக உடையாள் யாரு நம்ம அம்மா முயம்மை முயம்மை உடையாள் என்ன திகழ்ந்து இந்த மேகங்கள் போகும்பொழுது வெண்மையாயிருந்தது ஆனா அந்த தண்ணீரை முகந்து மேலே வந்த பிறகு எப்படி நம்ம அம்மா கருப்போ அது போல கருப்பா இருக்குது ஏன் கருமையான மேகமா தண்ணி இருந்தது மழை பெய்யறதுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா ஏய் மேகம் இருட்டிட்டு வருதுடா அப்படிங்கிற மாதிரி இருட்டிட்டு வருதுடா அந்த இருட்டி கொண்டு வருவதுங்கிறது சீக்குவல் டு நம்முடைய அம்மா நிறம் இல்ல உடையாள் என்ன திகழ்ந்து அப்புறம் மேகம் இருக்கும்போது வெறும் மேகம் மட்டும் வராது இடி இடிக்கும் இல்ல இடி இடிக்கும் அதனால அப்படியே இடி இடிக்கும் போது என்ன எப்படி இருக்கிறாரு உடையால் என்ன திகழ்ந்து எம்பிராட்டி திருவடி மேல் பொன்னும் சிலம்பில் சிலம்பி எங்க அம்மா காலில் எப்பவும் சிலம்பு போட்டிருப்பான் அந்த சிலம்பு நடக்கும்போது கெலின் கெலின் கெலின் அப்படின்னு ஒழிக்கும் அது மாதிரி இடி இப்படிப்பட்டதுன்னு கேட்டா ஒரே அடி மடா மடான்னு விழுந்து எங்கேயோ இடி விழுந்து நாலு பேர் தலையில போய் இருக்காது அப்படி லேசா அப்படி கெனின் கெனின் அப்படிதான் இடிச்சுதான் ஏன்னா அம்மா மாதிரி அந்த செலவு மாதிரி இருக்கும்னா இடி அந்த இடியினால யாருக்கும் தொந்தரவு இருக்காது தொந்தரவு இருக்காது யாரும் அடிய மாட்டாங்களாம் அதனால உடையால் என்ன பொழிந்து எம்பிராட்டி திருவடி மேல் பொன்னும் சிலம்பில் அந்த பொன்மயமாக இருக்கிற சிலம்பு இருக்குதே அது போல சிலம்பி சிலம்பின்னா ஒளித்துன்னு அர்த்தம் சிலம்புதல் சிலம்புதுன்னா ஒளித்து மலர் சீலம்பாடி வாட்டி வணங்குவான் அங்க சிலம்பு சிலம்பே இங்கு சிலம்பு ஒலித்தல் மறந்துடப்படாது மறந்துடப்படாது ஆகவேதான் அப்படி சிலம்பி பொன்னம் சிலம்பில் சிலம்பி சரி இந்திரவில் போடுதான் இல்ல அந்த வளைவா அது எது போல இருக்குனாரு திருப்புருவம் என்ன சிலை குலவி எங்க அம்மாவுடைய புருவம் எப்படி இருக்கும் அப்படி வளைவா இருக்கும் அது மாதிரிதான் அந்த இந்திர வில்லு இருந்துதான் <laughs> அந்த புருவம் என்ன பொழிந்து எப்படி இதெல்லாம் தெய்வ கவியனுக்கு தான் வர முடியும் உமையம்மையும் சொல்லுவதும் அம்மையை பத்தி விடக்கூடாது ஆனா அதே போல வெண்மையா இருந்த மேகம் கருமையானதுக்கு அம்மா நிறம் அப்புறம் அது ஒழித்ததுக்கு அம்மா சிலம்பு அப்புறம் வந்து அது இந்திரவில் போட்டதுக்கு எங்க அம்மா பூர்வம் அம்மா விட்டு பிரியலவர் எம்பிராட்டி திருவடி மேல் பொன்னம் சிலம்பில் சிலம்பி திருப்புருவம் என்ன சிலை குழவி நந்தம்மை ஆளுடையாள் என்ன திகழ்ந்து நம் தம்மை ஆளுடையாள் என்ன திகழ்ந்து அப்புறம் என்னது தன்னில் பிரிவிழா எங்கோமான் அன்பர்க்கு முன்னி அவள் நமக்கு முன் சுரக்கும் இன்னருளே என்ன பொழியாய் மழை எங்க அம்மா என்ன பண்ணுவான்னு கேட்டா இந்த ஆன்மாக்கள் உயிரிழக்கெல்லாம் அருள் செய்யணும்னா தான் மட்டும் வரமாட்டான் அல்லது தன்னுடைய கணவன் மட்டும் வரமாட்டாங்க ரெண்டு பேருமே தான் வருவாங்க சேர்ந்து வரும் அம்மையப்பரே உலகுக்கு அம்மையப்பர் என்றடிக அம்மையப்பர் அப்படி சே வந்தளிப்பர் இதுதான் சாத்திரம் எது பிடியார் திருக்கல்ட்டுப்படியார் பிடியார் முத பாட்டை பிடியார் முதலில் திருவந்தியார் அடுத்த பிடியார் முத பாட்டு இந்த உலகத்திற்கு யார் தலைவர்னார் அம்மையப்பராக இருக்கின்ற எங்கள் அம்மையப்பர் தான் தலைவர் அவர் உயிர்களை ஆட்கொள்ளும் பொழுது எப்படி வருவார்னாரு ரெண்டு பேரும் சேர்ந்து வந்துதான் செய்வாங்க அதனாலதான் உனக்கு யாருப்பா பால் கொடுத்தது அப்படின்னு கேட்ட உடனே அப்பா கொடுத்தாருன்னு சொல்லல அம்மா கொடுத்த அப்பாவும் அம்மாவும் சேர்ந்து கொடுத்தாங்க தோடுடைய செவியன் இடையேரியோர் என்றெல்லாம் அதனால் இப்போ பெருமானும் பெருமாட்டியும் சேர்ந்து இந்த உலகத்திற்கு எப்படி அருள் சுரக்கிறார்களோ அது போல மழை பொழியலாம் <laughs> இப்படி மின்னி பொலிந்து எம் பிராட்டி திருமுடி மேல் பொன்னும் சிலம்பில் சிலம்பி திருப்புருவம் என்ன சிலை குழவி அந்த அவருடைய புருவம் எப்படி வளைஞ்சிருக்குமோ அது போல இந்திரவில் எல்லாம் போட்டு நம் தம்மை ஆளுடையால் தன்னில் பிரிவிலாயங்கோமான் நம்ம அம்மா விட்டு அப்பா பிரியவே மாட்டாங்க அப்பா விட்டு அம்மா பிரிய மாட்டாங்க அப்படி பிரியாத அம்மா அப்பா நமக்கு வேற யாருக்கு கிடைக்கும் நம்ம சைவத்துக்கு தான் கிடைக்குது அம்மா அப்பா பிரியாத அம்மா அப்பா அப்படி ரெண்டு பேருமா இருந்து என்ன செய்வார்கள் உயிர்களுக்கு தன்னில் பிரிவிலா எங்கோமான் அன்பர்க்கு முன்னி முன்னி முன்னின்னா தானே நினைந்து நாமெல்லாம் வேண்டி கேண்டி மடை பெய்யணும்னு அல்ல தானே அப்படி தானாக வரணும் தானாக தந்ததென்று உந்தி பெற தன்னையே தந்ததென்று உந்தி பெற திருவுந்தியார் அதுக்கு முதல் வரி என்ன வரமாட்டேங்குது தானாக தந்ததென்று உந்தி பெற யாரை தருவானாம் பெருமான் தன்னையே தந்தது என்று உஞ்சிட்டான் ஆன்மாக்களுக்கு தன்னையே தந்துருவானா தந்துருவானா தந்துருவான் தந்தது உன் தன்னை கொண்டது சித்தாந்த சாத்திரமும் இந்த திருமுறைகளும் அடாடாடா இந்த ரெண்டும் எப்படி உறவுன்னா நம்ம அம்மையப்பர் மாதிரி தான் உறவா இருக்குது ஆமா ஐயா தானாக தந்தது என்று உந்திய பெற தன்னையே தந்தது என்று உந்திய பெறன்னு திருவுந்தியால தன்னை தருவானான்னு கேட்ட தந்தது உந்தன்னை கொண்டது எந்தன்னை சங்கரார் சங்கரார்குலோ சதுரர் உடனே திருவாசகம் வருது அதனால தன்னையே தந்ததுங்கிறது உந்தியாலும் இருக்குது திருவாசகம் இருக்கு எனவே இப்படி தன்னில் பிரிவிரா எங்கோமா நண்பர்க்கு முன்னி நினைந்து இந்த ஆன்மாக்கள் பழைக்க வேண்டும் என்று திருவுள்ளம் பற்றி அவள் நமக்கு முன் சுரக்கும் இன்னருளே என்ன பொடியாய் மழையேலோர் என்பவாய் அவள் எப்படி இந்த ஆன்மாக்களுக்கெல்லாம் வேண்டிய வேண்டியவாறு அருள் பொழிவாளோ அது போல இந்த மழையும் பொழிக என்று சொன்னீங்களா அம்மையை விட்டு அம்மையப்பரை விட்டு போகாமல் வர்ணனை கூட அந்த அம்மையப்பரை செய்து அந்த அம்மையப்பரை எப்படி ஆன்மாக்களுக்கு அருள் செய்வாளோ அது போல அந்த மழை பொழிக என்று சொன்ன அதெல்லாம் இல்லை எங்கோமா நண்பர்க்கு முன்னி அவள் நமக்கு முன் சுரக்கும் இன்னருளே என்ன பொடியாய் ஏன்னா வம்பே வேணாரு மூன்று மழை வேணுமா அஞ்சு மழை வேணுமா ஆறு மழை வேணுமா நமக்கு தெரியாது எங்கள் பெருமானும் பெருமாட்டியும் எந்தெந்த ஆன்மாக்களுக்கு எந்த வகையில அருள் செய்யணுமோ அந்த வகையில அருள் செய்வாங்க அது போல மழை பெய்யுங்க அப்போ எந்தெந்த நாட்டில் எந்த விதமான மழை பெய்யணுமோ அப்படி வரணும் ஐயா இப்ப ஐப்பசி கார்த்திகை நடவு நட்டுட்டாங்க அஞ்சனா அது நல்ல பயிரெல்லாம் இப்பதான் நெல் பயிர் வந்துகிட்டு இருக்கு அப்படின்னு சொன்னா மும்மாறி பெய்யப்படாது தோண தோண தோண தோண தோணன்னு பெய்யணும் அது நம்ம கஷ்டம்தான் ஆனா அந்த மழை தான் அந்த பயிருக்கு நல்லது இப்ப சொல்ல முடியல மழைப்பா பத்து நாள் கொண்டு விட்டுது நச நச நச நசன் அந்த நமக்கு நச நசங்கலாம் அந்த நெற்பயிருக்கு அவ்வளவு அப்படியே இன்ஜெக்ஷன் பண்ற மாதிரி பென்சில் இன்ஜெக்ஷன் சொல்ற மாதிரி அப்படி பண்ற மாதிரி அந்த ஒவ்வொரு துணியும் அப்ப மூணு மடையெல்லாம் போதாது ஆமா சரி தை மாசம் மாசி மாசம் எல்லாம் அறுவடை வந்த போது மூணு மழை வரவும் கூடாது ஏன் நெல் வயலுக்கு வந்தது களத்துக்கு வந்தது வீட்டுக்கு வந்து சேரணும் கூடாது இதெல்லாம் ஏன் வம்பு அப்படிங்கிறான் நம்முடைய மணிவாச பெருமான் அவன் அருளே என்ன பொடியாய் மழையேலோர் எம்பாய் எனக்கு தெரியாது சுவாமி எப்ப மழை பெய்தால் நாட்டுக்கு நல்லது எப்படி பெய்தால் நல்லது எந்த பகுதிக்கு பெய்தால் நல்லது என்பதெல்லாம் எனக்கு தெரியாது அது உனக்கு தான் தெரியும் உன் அருள் எப்படி மக்களுக்கு செய்யற ஆன்மாவுக்கு அது போல் அந்த மழையும் பெய்கின்ற வம்பு இல்லை நீங்க ரெண்டு மூணுன்னு ஏன் சொல்லிக்கிட்டீங்க வேண்டாம் இப்படி எல்லாம் சிவ சிவ அதான் இதனுடைய போக்கு நிலை வேற அதனுடைய போக்கு நிலை வேறு என்று சொல்றோம் ஆனா இந்த மழை பொழிகன்னு வேண்டுவது ரெண்டு பேரும் வேண்டியிருக்காங்க <laughs> ரெண்டு பேரும் வேண்டியிருக்காங்க இவர் வேண்டார் அவர் அந்த அம்மா வேண்டியிருக்காங்க சரி போட்டோம் என்ன பொழியாய் மழையேலோர் எம்பாவாய் அப்புறம் அடுத்து பதினேழாவது பாட்டு செங்கனவன்பால் இங்க கூட ஒரே ஒரு சொல்லு பாருங்க என் திகழ்ந்து எம்மை ஆள் உடையாள் இட்டிடையின் இற்றிடையின் அது அது என்னது இட்டிட இட்டிட இட்டின மிகச் சின்னதுன்னு அர்த்தம் அம்மா எடை எப்படி இருக்கும்னு கேட்டா மிகச்சிறிய இடையாம் இட்டிடை இந்த இட்டிங்கிறதுக்கு சிறிதுங்கிறது எங்க இருக்குது ஆகு ஆறு அளவு இட்டிதாயினும் கேடில்லை போகாரகலா கடை திருக்குறள் ஆகு ஆறு அளவு இட்டிதாயினும் கேடில்லை இட்டிதுன்னா சிறிது போகாரகலாக்கடை பொருளாதாரம் திருவள்ளுவர் பொருளாதாரம் இந்த முன்னப்புறம் என்ன சொல்றோம் சம்பளம் ஏறணும் ஏறணுங்கிறமே அவர் என்ன சொல்றாரு இந்த பிறப்ப வர்ற சம்பளம் ஓரானாவா இருந்தாலும் பரவாயில்ல இட்டிதுன்னா சின்னது ஓரானாவா இருந்தாலும் பரவாயில்ல ஆனா செலவு செய்யறதுடா தம்பி ஓரணாங்கிறது பழைய நிலைமை வேண்டாம் உங்களுக்கு வழங்குறது கஷ்டம் வர்ற சம்பளம் ஒரு ரூபாயா இருந்தாலும் பரவாயில்ல செலவு செய்யறது தொண்ணூறு காசுக்குள்ள முடிச்சுக்கோ தொண்ணூறு காசுக்குள்ள முடிச்சுக்கோ அப்பதான் பொருளாதாரம் வரும் ஏன்னா ஒரு ரூபாயா இருந்தா கூட பரவாயில்ல செலவு என்ன இருக்குன்னு தொண்ணூறு காசுக்குள்ள முடிச்சுக்கோ எனவே தினமும் பத்து காசு நம்மளுக்கு அல்லன்னு போடு அப்ப பொருளாதாரம் எப்படி சிறக்கும்னு கேட்டா வருகிற வருமானத்தை விட செலவு குறையணும் அப்பதான் நாட்டில் வருமானம் திருவள்ளுவர் பொருளாதாரம் எனக்கு சார் மாதத்துல இருபது இருபதாயிரம் வருது இப்ப கல்லூரிக்கு போன நுழைஞ்சாலே ப்ரொஃபஸருக்கு இருபதாயிரம் இருபதாயிரம் நல்லா வாங்கட்டும் அது கவலை நாங்க நாங்கெல்லாம் இருபத்தி முப்பத்தி எட்டு ஆண்டு வேலை செஞ்சு கடைசியில எண்ணாயிரம் வாங்கணும் ஐம்பத்தி இது எண்பத்தி எட்டுல ஓய்வு பெறும் போது ஆயிரம் வாங்கினா மட்டும் போறாது சாமி ஒன்னாம் தேதி இருபதாம் தேதி சம்பளம் வந்து சொன்னா முப்பதாம் தேதி எந்த அளவுல நீ செலவு பண்ணிருக்கணும் இருபது இருபதனாயிரத்துல பிஎஃப் ஒண்ணு பிடிச்சுக்கிறான் அவனே பிடிச்சிக்க நல்ல வேலை தான் பிடிச்சாங்க அது அது வந்து நல்லது அது அந்த சம்பளம் பிடிக்கிறது நல்லது அல்லவா அது அல்லாதவன் என்ன அகலாக்கடை அகலா கடை செலவு செய்யறது அதை விட குறைச்சு பண்ணு குறைச்சு பண்ணு இப்போ கவர்மெண்ட் வருத்தப்படுறதா தான் பட்ஜெட் போட்டா இது செலவு வந்து எக்கச்சக்கமா பண்றாங்க வரவு ஒன்றும் கம்மியா இருக்கு அப்ப என்ன ஒவ்வொரு ஆண்டும் இப்படி வருது எத்தனை நாள் தான் வர்றது ஒரு ரெண்டு வருஷம் கழிச்ச உடனே உடனே தான் பெட்ரோல் விலை ஏற்றுறாங்க உடனே கருப்பூடி பிடிச்சி பிரயோஜனம் இல்லை பிரயோஜனம் இல்லை தான் ஒன்று தூக்கி உட்கார மாரி வையன் பார்ப்போம் சும்மா வெறுமனே சைட் பண்ணக்கூடாது சரிங்களா சரிப்பா எல்லாம் உயருது உயர்கின்ற பொழுது ரெண்டு ஆண்டு உயருது உனக்கு சம்பளம் உயரணுங்கிற பென்ஷன் உயரணுங்கிற எல்லாம் பொருளாதாரம் என்பது அப்புறம் பெட்ரோல் விலை எத்தனை மட்டும் ஒன்றை தூக்கி கோட்டை வச்சு இப்படி ரூபாய்க்கு நாலு லிட்டர் கொடுத்துருவே ஒன்னு தூக்கி வைப்போம் ரூபாய்க்கு நாலு லிட்டர் கொடுத்துருவே போல அதான் அங்க இந்த இட்டிதுங்கிறதுக்காக வந்தது ஆசு ஆறு அளவு இட்டிது இதெல்லாம் ரொம்ப அரிய சொற்கள் இந்த இட்டிது சின்னதுங்கிறதெல்லாம் இப்ப எல்லாம் போயே போட்டுது ஆனா அந்த அருமையான சொல்லி இங்க இடம்பெற்றிருக்கிறது இட்டிடையின் என்பதுல சரி போட்டோம் செங்கனவன்பால் திசை முகன்பால் தேவர்கள் பால் எங்கும் இல்லாததோர் இன்பும் பெருமான் தருகிற இன்பம் எப்படிப்பட்டுதான் செங்கனவன் பால் யாரு செங்கனவன் யாரு பெருமாள் திசை முகன்பால் இந்த பால்னா அவனிடம் அர்த்தம் பால்னா அவனிடத்தில் என்ன திருமாலிடத்திலோ நான்முகன் பிரமனிடத்திலோ அல்லது தேவர்கள் பால் மற்ற மற்ற தேவரிடத்திலோ எங்கும் இராததோர் இன்பம் எல்லாம் கிடைக்க முடியாத அவர்கள் அனுபவிக்க முடியாத அனுபவிக்காது இருக்கிற இன்பம் இருக்குதே அந்த இன்பத்தை நமக்கு தருவாங்க அப்படிதான் எந்த இன்பம் வீடு வேற்று இன்பம் முத்தி இன்பம் ஏன்னா அந்த இன்பம் அவங்க பெறல மற்றபடி காத்தல் தொழில் படைத்த தொழில் எல்லாம் பண்ணி எல்லாம் நான் ஆணையிட்டால் அதெல்லாம் வேலை செய்யறாங்க <laughs> ஒத்துக்கிறாங்க ஆனால் இந்த முடிவில்லாத ஒரு இன்பத்தை அவங்க பெறலை எனவே இந்த நாம் பெருமான் நமக்கு வழங்குகின்ற இன்பம் எப்படிப்பட்டதுன்னு கேட்டா திருமாலிடத்திலோ நான்முனிடத்திலோ தேவரிடத்திலோ இல்லாத எங்கும் இல்லாததோர் இன்பம் நம் அப்படி இந்த பேரின்பத்தை நமக்கு உரியதாக கொங்குன் கருங்குழலி நந்தம்மை கோதாட்டி இல்ல கொங்குன் கருங்குழலி அப்படின்னாரு கொங்கு உன் கருங்குழலி என்ன இந்த நறுமணம் பொருந்தி கூந்தலாம் அம்மா கூந்தல் இயற்கையா செயற்கையான போட்டு பட்டிமன்றம் போட்டுருக்காங்களே இயற்கையான மனம் சரிங்களா அவர்கள் நல்ல நறுமணம் உடைய அந்த கருமையான கூந்தல் கூந்தலை உடைய அம்மா நம்முடைய அம்மா உமையம்மை அந்த அம்மா நந்தம்மை கோதாட்டி என்னது கோதாட்டுதல் என்ன அர்த்தம் கோதுன்னு என்ன புலியில வந்து கோதா இருக்கிறது என்ன தூக்கி எட்ட வச்சிடறோம் சரிங்களா புளியை மட்டும் எடுத்துக்கிறான் அப்போ தக்கைன்னு அர்த்தம் பயன் இல்லாதுன்னு அர்த்தம் அப்ப தன்னை அடைந்த அன்பரத்துல என்ன பண்ணுவாரு இந்த ஆன்மாவுக்கு எது தீங்கு தரும் வினை அந்த தீவினை ஆகிய கோதுகளை எல்லாம் நீக்கி கோது அப்போ ஒவ்வொரு உயிரிடத்திலும் இருக்கிற அந்த வினையை நீக்கி இங்கு நம் இல்லங்கள் தோறும் எழுந்தருடி பெருமாட்டி என்ன பண்ணுவாளாம் நாம போய் அவர்கிட்ட போக அந்த அம்மா நம்ம வீட்டுக்கு வருவாளாம் ஐயா எல்லா வீட்டுக்கும் வருவாளாம் எல்லா வீட்டுக்கும் வருவாளாம் <clears throat> இல்லங்கள் தோறும் அப்படின்னா வீடுதோறும் வீடு வீடா வருவாளாம் இல்ல இல்லங்கள் தோறும் இப்ப நாம வர்றதுன்னா வருதல் எழுதலாம் இறைவன் வருதலை வருதல் எழுதக்கூடாது எழுந்தருளுதல் என்று சொல்லணும் எழுந்தருளுதல் என்று சொல்லணும் அதே போல நம்மை போல இருக்கவங்க எல்லாம் சாதாரண இல்லத்தில் இருக்கவங்க போனாங்கன்னா நடந்தான் வந்தான்னு அர்த்தம் மகா சன்னிதானங்களை போது சன்னிதானம் எழுந்தருளினார்கள் என்று சொல்லுவோம் இப்ப திருவண்ணாமலைக்கு வந்தோம்னா திருவண்ணாமலைக்கு வந்தாருன்னு நம்ம எல்லாம் போட்டுடலாம் ஆனா ஒரு பெரிய மகான் சன்னிதானம் திருவண்ணாமலைக்கு எழுந்தருளினார்கள் அந்த சொல் மரபு சொல் அது போல இங்கே பெருமான் பெருமாட்டி எல்லாம் வருகின்ற பொழுது பெருமாட்டி வந்தாங்க கூடாது இல்லங்கள் தோறும் எழுந்தருளி எந்தருள் என்ன செய்யறாராம் செங்கமல பொற்பாதம் தந்தருடும் சேவகனை செங்கமல பொற்பாதம் தந்து அவனுடைய செம்ம சிவந்திருக்கும்படியான திருவடிகளை கொடுப்பானாம் அந்த திருவடிகளை கொடுத்தல் என்பது என்ன ஈக்குவல்ட்டு அதான் வீடு பேரு முத்தி என்று சொல்வது முத்திங்கிறது அது எப்படி தெரியுது சிவபுராணம் சொன்னமே செல்வர் சிவபுரத்தில் சரி எங்க இருப்ப சிவனடி கீழ் உள்ளார் அப்ப என்ன அர்த்தம் அந்த சிவனடியில் இருப்பதுதான் முத்தி வீடு பேருன்னு அர்த்தம் அதனால இங்க என்ன செங்கமல பொற்பாதம் தந்தருடி என்று சொன்னா அவருடைய திருவடியை நம்ம கொடுத்தோன்னா சீக்கிரம் என்ன அர்த்தம் வீடு பேர்த்தை கொடுத்துன்னு அர்த்தம் வீடு பேர்த்தை கொடுத்துன்னு அர்த்தம் அப்ப முத்தி இன்பம் அந்த முத்தி இன்பம் தான் செங்கனவன்பால் திசைமுகன்பால் தேவர்கள் பால் எங்கும் இல்லாத இன்பம் ஏன் அவங்களும் என்ன பண்றாங்கன்னா இப்ப திருமாலோ பிரம்மணோ நாம ஏதோ வந்து நூறாண்டு வாழ்றோம்னு சொன்னா அவங்க ஆயிரக்கணக்கில் வாழ்வாங்க நமக்கும் இறுதி உண்டு அவங்களுக்கு இறுதி உண்டு நமக்கு வினை உண்டு அவர்களுக்கும் வினை உண்டு நாமும் துன்பப்படுறோம் அவங்களும் துன்பப்படுவாங்க நமக்கும் பிறப்பு உண்டு அவனுக்கும் பிறப்பு உண்டு அப்ப பதவி உயர்வே தவிர ஆக அவங்க கிட்ட இருக்கிற இன்பம் இந்த வீட்டின்பம் இல்லை வீட்டின்பம் வந்துட்டு அப்புறமேல் மீண்டும் வர மாட்டாங்க இங்கே இருக்க மீட்டு இங்கு வந்து வினை பிறவி சாராமி கள்ளப்புல குரம்பை கட்டடிக்க வல்லாணி அது வீடு பேரு அந்த வீடு பேருன்னு வந்துட்டா அப்புறம் மீண்டும் வர்றாங்க அதனால அந்த வீடு பேர் தின்பத்தை இந்த ஆன்மாவுக்கு தருவாங்களாம் அதான் செங்கமல பொற்பாதம் தந்தருளும் சேவகனை முன்னே சொல்லியிருக்கிறேன் சேவகன் சொன்னா நாம நினைக்கிற மாதிரி பியூன் அப்படி சொல்லக்கூடாது அபச்சாரம் சேவகம் என்றால் வீரம் என்ற அர்த்தம் சேவகனி ஐயா இந்த மாதிரி இவ்வளவு எண்ணிறந்த உயிர்கள் இருக்கின்றன இத்தனை உயிர்களுக்கும் வீடுதோறும் தானும் தன்னுடைய உமையுமையுமா சென்று வீடு பெற்று தருவாரா அப்படின்னு ஆமாப்பா அவருடைய வீரம் தான் அப்ப இத்தனை ஆன்மாக்களத்திலையும் நேரா வீட்டுக்கு போக முடியுமா போக முடியும் ஏன் பெரும் வீரர் அவர் ஏன்னா நாமெல்லாம் என்னன்னு கேட்டா நடந்து போகணும் அல்லது பிள்ளைகள் வச்சுக்கிட்டு போகணும் பெட்ரோல் வேணும் இல்லைங்களா அது நடப்புற இல்லாமல் போடும் டயர் வெடிச்சு போடும் டிரைவர் வரேன்ட்டு அன்னைக்கு வரமாட்டார் எத்தனையோ சங்கடங்கள் நமக்கு ஒன்று ரெண்டா வந்து அத்தனை ஒன்று பிரச்சனை இல்லாத போது இல்லைங்கிற சங்கடம் இருந்ததுன்னு அதுக்கு மேலே சங்கடம் பல பேர் படுறாங்க அது இல்லாமல் இருந்தாலும் தேவலான்னு போடுதாட்டு இருக்கு ஏன்னு கேளுங்க வழியில போகும்போது ஐயா ஏன் நடந்து வரீங்கன்னு கேட்பேன் ஐநூறு பேர் அதுக்கு பதில் சொல்லணும் இப்ப நாம என்ன நடந்து தான் வரணும் நமக்கு தலையெழுது நம்மள எவ்வளவு போறான் ஐயா ஐயா நடந்து வரீங்க இப்ப என்ன குதிரையில வர முடியும் போடான்ட்டு போறான் பிள்ளைகள் வந்து நடந்து போனான்னா அது வேற கேட்பான் <laughs> பிள்ளை வச்சவங்க கஷ்டம் தான் படைக்கிறாங்க எல்லா இப்ப கஷ்டத்தை விட டயர் அந்த மற்ற கருவிகள் மற்ற இதை விட இந்த பணியாளரை வேலை வாங்குறது தான் கஷ்டங்கிறாங்க எல்லாருமே ஒத்துக்கிறாங்க ஆமா ஆமா பணியவகன் என்றால் இங்கே வீரன் என்று பொருள் சேவகனை அங்கன் அரசை அவன் அந்த உலகத்துல அழகான பேரரசாக இருக்கிறான் அடியோங்கற்கு ஆர் அமுதை அடியோர்களுக்கெல்லாம் அமுதமாக இருக்கிறான் அவன் வேற யாரும் இல்லை நங்கள் பெருமானி நங்கள் அல்லவா நம்முடைய பெருமானார் இலக்கணப்படி இந்த நங்கள்ங்கிற சொல்லு வரக்கூடாது நம்முடைய தலைவன் சொல்லலாம் நம் தலைவன்களாம் நங்கள் என்ற சொல்லு இலக்கணப்படி இல்லை ஆனா செய்யுளானதுனால அப்படி வருது அதை ஏற்றுக்கணும்னு செய்யுளானது நச்சினார்கனி போல ஒரே என்னன்னா நம்மை அல்லது நம் என்னாது நங்கள் என்றால் சொல் வலு அமைதி அதனால சொல் இலக்கணப்படி சரியான சொல் அல்லதான் ஆனால் பெரிய இலக்கியங்கள் வருவதில் அதனால் அது இலக்கணம் வச்சுக்கணும் இலக்கண வலு அமைதி என்று சொல்லுங்க நங்கள் பெருமானி பாடி நலம் திகழ எப்பும் புனல் பாய்ந்து ஆரேரோர் எம்பாவாய் அதனால இப்படி பாடி நமக்கு பெருமான் என்ன செய்கிறான் யாருக்கும் தராத இன்பத்தை வீடுகள் தோறும் எழுந்துருளி வந்து தானும் தன் தன்னுடைய தையலுமாய் தருகிறான் அல்ல அப்படிப்பட்ட பெருமானுடைய அந்த அருமையெல்லாம் இப்பொழுது பாடினி நாம் இந்த நீராடுவோம் என்று சொல்லி முடிக்கிறார் இனி ஒரு பாட்டு நம்ம அண்ணாமலையை குறிக்கிற பாட்டு அண்ணாமலையான் அடிக்கமலம் தென்றிரஞ்சும் விண்ணோர் முடியின் மணித்தொகை வீறு அற்றார் போல் கண்ணார் கதிர் வந்து கார்கரப்ப ஏன்னு கேட்டா இப்ப பொழுது விடிய போகுதுன்னு அர்த்தம் அப்ப அந்த பொண்கள்லாம் எப்ப போச்சு மூணு ஐம்பதுக்கு போன பொண்ணு மூணு மூன்றைக்கு போச்சு ஏன்னா மூணு மூன்றைக்கு ஏன் போச்சுன்னா எல்லா பெண்களும் ஒரே சரியா வந்துருதுன்னா நாலு மணிக்கு எழுந்திருக்கலாம் சில இது மாதிரி தூங்கும்னு தெரியும் அந்த தூங்கு மூஞ்சிகளுக்காக அது மூன்றைக்கு போன பெண்கள் ஒவ்வொரு வீட்லயா ஒரு எட்டு வீட்டுல போய் பெண்களை எல்லாம் அனுப்பிக்கிட்டு அப்புறம் அந்த பெரியம்மா கிட்ட போய் அந்த பெருமானை பாடுறது எப்படின்னு கேட்டுக்கிட்டு அப்புறம் குளத்துல இறங்கி குடிக்கிறாங்க அதனால இப்ப மணி என்ன இப்ப சரியா அஞ்சு ஐம்பது அஞ்சு நாப்பத்தஞ்சு அப்ப என்ன அர்த்தம் அப்படியே கூவின பூங்குயில் குவின கோழி குருகள் எம்பின எம்பின சங்கம் அப்படி தொலைவில் வர்றவங்க கூட யாரோ வெள்ள வேட்டி வர்ற மாதிரி இருக்குது ஆம்பளை தான் இருக்கு என்று தெரியற அளவுக்கு உரிய அந்த ஒளி இதெல்லாம் வந்துட்டு அப்ப இப்ப பாடு இது பாடுற நேரம் எப்ப அஞ்சு அஞ்சு நாற்பது அப்படி பாடுது இல்லைங்களா இப்ப இருக்கிற அமைப்புல அஞ்சு நாற்பது அஞ்சு முப்பதுக்கு மேல அதனால அண்ணாமலையான் அரிக்கமலம் சென்றிரஞ்சும் பின்னோர் முடியின் மணித்தொகை வீறு அற்றார் போல் கண்ணாரி இரவி கதிர் வந்து கார்கரப்ப எப்படித்தான் அந்த ஓமை கிடைக்குதோ மணிவாசகருக்கு இதோ திருவண்ணாமலை திருவண்ணாமலையில போய் வணங்கினா திருவண்ணாமலை உள்ளூர்காரங்க பக்கத்து ஊருக்காரங்க நம்ம இந்திய நாட்டுக்காரங்க ஏன் பாரியன் வெளிநாட்டுக்காரங்களும் வந்து வணங்குறாங்க இவங்கெல்லாம் வணங்குறது தான் நமக்கு தெரியுது மணிவாசகருக்கு நீ ஒன்னப்பா கியூ நிக்குது பாத்தியா பாக்குற சாமியினர் யாரு அவங்க எல்லாம் நம்ம மக்கு விண்ணோர் தொகை எல்லாம் தேவர்கள்ப்பா